கோத்தும்பி தும்பின வண்டு கோத்தும்பின்னு அர்த்தம் கோன்னா அரசன் அர்த்தம் இங்க கோத்தும்பின்னா அரச வண்டு அரச வண்டுலயே பாருங்க அதுலயாமா அதுக்குள்ள தலைமையானது இருக்குல்ல நாகப்பாம்புன்னு இருக்குது இந்த இந்த பாம்புல சார் பாம்புல இருக்குது இதெல்லாம் வந்து தனி பாம்புல எல்லாம் ஒண்ணும் கவலைப்படல அதுக்கு தான் அந்த படம் எடுக்கிறது போறது வர்றது குத்து ஆமா இதுனா போச்சு பெரிய பாம்பு அது போல ஒவ்வொன்றிலும் இந்த தாள் இருக்கதான் செய்யுது நல்ல கோத்தும்பி அரச வண்டு சரி இந்த அரச வண்டு திரு ஏன் போட்டார்னர் அந்த வண்டெல்லாம் சாதாரண வண்டுதான் மணிவாசகரால் அழைக்கப்படுகிற வண்டு ஆமா திருவருடையே பாடணும்னு சொல்லி அழைக்க போறார் அதனால திரு என்ற அரைமடி கூட்டி திரு கோ தும்பி அதான் வச்சாங்களா என்ன அருமையா அதெல்லாம் வைத்தார்கள் இது என்ன சொல்லுகிறது யார் சிவனோடு ஐக்கியம் இது யாரோ பின்னால் இருக்கிறவன் எழுதி வச்சிருக்காங்க ஆனா இது சிவனோடு ஐக்கியம் ஏன் அது இரண்டற்ற நிலை என்ன கூடாதா இரண்டு அற்ற நிலை எது ரெண்டு இறைவன் வேறு உயிர் வேறு என்றெல்லாம் இரண்டு நிலை அந்த நிலைக்கு சொல்றது எழுதலாம் என்னமோ நம்மால தமிழ் படிக்க பிற மொழி படிக்க மாட்டான் படிச்சுட்டானா அதுலயே போடுவான் மாப்போது சொல்லிட்டே இருந்தார் அந்த ஒரு ஆள் தான் கவலைப்பட்ட மனுஷன் அந்த வேணுமோடு ஐக்கியம் அப்போ இரண்டரை கலத்தல் என்று சொல்கிறார் அப்போ இரண்டரை கலத்தலாகிய நிலையிலே அந்த கோத்தொம்பியை ஆகுமாறு பாடிக்கொண்டிருக்கிறார் ரொம்ப அருமை அந்த பாட்டு என்னன்னா தரவு கொச்சக கழிப்பா அது எத்தனையோ விதமான பாட்டுல இது இந்த கொச்சகம்னு ஒரு பகுதி அந்த மாதிரி இருக்கிற கழிப்பா அது சரி பூவேறு கோணும் புரந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நான் மறையும் மாயேறு சோதியும் வானவரும் தாமரியா சேயேறு சேவடிக்கே சென்றூதாய் கொத்தும்பி பண்டே இன்னும் ஊதிட்டே இருக்கியப்பா வாயினால எதை ஊதுற பூவில் இருக்கிற தேனை உண்பதற்காக ஊதி பிரயோஜனம் இல்லப்பா பூவில் இருக்கிற தேனை நீ சாப்பிட்றதுக்கும் ஊது ஆனா அதுக்கு மேல இந்த பூவையும் உண்டாக்கி அதுக்குள்ள தேனையும் உண்டாக்கி உன்னையும் உண்டாக்கி உனக்கு ஊதுற பண்பையும் உண்டாக்கி உண்ண வைக்கிறானே அவனையும் ஊதக்கூடாதா அவனும் ஊதணும்பா என்று சொல்லி ரொம்ப அருமையா அப்படி சொல்லுகின்ற பொழுது பெருமானுடைய சிறப்பியல்கள் பூ ஏறு கோணும் யாரு பிரம்மன் புரந்தரனும் யாரு இந்திரன் பொற்பமைந்த நாயேறு செல்வியும் பாருங்க நாமகளை பற்றி இங்க ஒரு குறிப்பு நாயேறு செல்வியும் திருமகள் வர்ற அளவுக்கு நாமகள் வரலாம் நீங்க இலக்கிய உலகத்திலேயே திருமகள் சொல்லப்படுகிற அளவுக்கு நாமகள் சொல்லப்படல இன்னும் ஒரு அமைப்பு அதுல போட்டுவீங்க சங்க இல்லை நாமகளை பற்றி குறிப்பே இல்லை தொல்காப்பியம் பத்து பாட்டு தொகை பதினஞ்சு கணக்கு தொல்காப்பியம் ஒண்ணு பத்து பாட்டுங்கிறது பத்து எட்டு தொகை எட்டு பதினெட்டு பதினஞ்சு கணக்கு அது ஒரு பதினெட்டு பன்னெண்டு முப்பத்தி ஆறு ஒண்ணு முப்பத்தேழு முப்பத்தேழு சில இது இது என்ன இந்த முப்பத்தெட்டு முத்தொள்ளாயிரம் இந்த முப்பத்தொன்பது நூலும் நாமகளை பற்றி பேச்சே இல்லை ஆனா மறிதலை திருமகளை பற்றி எங்கேயுமே இருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி பத்து குரல்ல திருமகளை பற்றி நிறைய இருக்குது இல்ல இல்லையே நாமகளை பற்றி வேண்டிய என்னமோ தெரியல அப்படி இருக்கு ஒரே ஒரு இடத்துல நாலடியார்ல வருது நாலடியார்ல அது ரொம்ப சாதாரண நம்ம இப்ப கதை சொல்றோமே அந்த கதை அளவுல ஏண்டி இப்ப படிச்சவங்க கிட்ட செல்வம் இருக்காது செல்வந்த கிட்ட படிப்பு இருக்காதுன்னு பொதுவா சொல்லுவாங்க பொதுவா சொல்றது ஏன்னாரு நாமகள் யாரு பிரம்மனுடைய மனைவி திருமகள் யாரு திருமால் மனைவி மாமியாவும் மர்மவும் ஆறாங்க மாமியார் இடத்துல மர்மம் இருக்க மாட்டா மர்ம இடத்துல மர்மம் இருக்க அப்ப மாமியாவாகிய திருமகள் இருக்கிற இடத்துல மருமகளாக இருக்கிற அறிவு கொஞ்சம் கம்மி தான் படிப்பறிவு இந்த படிப்பறிவு இருக்கிற இந்த ஐயா கிட்ட மாமியா வரமாட்டான் செல்லும் கொஞ்சம் கம்மி தான் திருவள்ளுவர் சொல்ற திருவேறு தெள்ளியராதலும் வேறு திருவேறு உலகத்தியற்கை திருவேறு தெல்லிய எது அந்த மனுஷன் சொல்லல ஒன்னே முக்கால வச்சு என்ன சொல்ல திருவேறு தெல்லியராதலும் வேறு ரொம்ப அருமையா பேச அது போல இந்த யாரு யாருல அந்த சமண முனிகள் பாடுகின்ற பொழுது ஏன் இன்னைக்கு படித்த விடத்துல செல்வம் இல்லை படிப்பு இல்லைன்னு சொன்ன மாமூல் நாம் இது இவர்கிட்ட மாமியார் இருக்கிற மருமகள் இல்லை மருமகள் இல்லை என்று இந்த கதையை சொல்ற மாதிரி சொல்லின இடத்துல தான் நாமகளை பற்றி ஒரே இடம் குறிப்பிருக்குது வேற எங்கும் இல்லை இன்னமும் தெரியல இன்னும் தெரியல இப்ப இருக்கிற இலக்கியங்கள்ல அது எத்தனை இலக்கியம் அழிஞ்சு போச்சு அது வேற விஷயம் இன்னைக்கு இருக்கிற இலக்கியங்கள்ல நாமகளை பற்றிய குறிப்புனா நாலு அது இந்த மாதிரி வர்ற பாட்டில் இருக்க தவிர அது போட்டுக்கின்ற முறையெல்லாம் இல்லை நாமகளை வாழ்த்தோம் போறோம் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது என்னமா தெரியல எப்படி சங்க இலக்கியத்துல இல்லைன்னா இன்னைக்கு கிடைச்ச இலக்கியத்துல நான் வேறு செல்வியும் நாரணனும் நான் மறையும் அந்த நாமகளும் நாரணும் திருமாலும் நான் மறையும் இவெல்லாம் மாயேறு சோதியும் அருமை மாய் வேறு சோதியும் பெருமை பொருந்திருக்கும்படியான ஒளி வடிவாக இருக்கிற உருந்திரன் உருந்திரனும் கூட வானவரும் தேவரனும் தாமரியா அநேகமா நம்முடைய பன்னெண்டு திருமுறையுமே பெரும்பாலும் பிரமன் திருமால் அறிய முடியாதுன்னு தான் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது இடம் உண்டு வந்தா ஒரு கால் தேவர்கள் அல்லது இந்த இந்திரன் சேர்ப்பாங்க இந்திரன் தாமரியான்னு உருத்திரனையும் சொல்லி நாமகளையும் சொல்லி இவரனும் அறியாதன்னு சொன்ன இடம் அநேகமா இந்த ஊரடம் தான் இப்படி எனக்கு ஆராயணும்னு நினைப்புங்க எங்க விட்டோம் ஆமா பூவேறு கோணும் பிரமன் புரந்தரனும் இந்திரன் பொற்பமைந்த நாவேறு செல்வி பாருங்க மணிவாசகரால பொற்பமைந்த நாயேறு செல்லினர் ஏன்னா நாக்குல இருந்து அவர் தானே அருள் செய்கிறார் அதனால நாவிலிருந்து அழகு பொருந்திய அந்த நாவிலிருந்து அருள் செய்கின்ற பெருமாட்டி என்கிறார் அதனால நா மகள் என்றே சொல்றோம் நாவேறு செல்வியும் அப்புறம் கணவன் நாரணனும் நாரணன் இல்ல மாமா மாமா இல்ல நாரணனும் நான் மறையும் மறைகள் எல்லாம் அறியாதுங்கிறது நிறைய இருக்குது வேதங்கள் ஐயா என ஓங்கி அதெல்லாம் வெளியிடத்துல இருக்குது அதனால நான் மறையும் இந்த மாயேறு சோதியும் உருத்திரனார் கூட இங்கேயும் ஒரு புள்ளி வைக்கணும் ஏன்னா உருத்திரன் பெருமானுடைய அம்சம்தான் ஆனாலும் கூட அந்த அம்சமாக இருக்கிற வகையில காண முடியாது என்று இங்க குறிப்பது ரொம்ப ஜாக்கிரதையா படிக்கணும் இந்த ரெண்டு இடத்தையும் அண்டர்லைன் பண்ணி வைக்கணும் நான் அந்த நாமகளையும் உருத்திரனையும் வரும் அது கட்டக்கடை இவங்கெல்லாம் படும்போது ஒண்ணும் இல்ல பானா வரும் தாமரியா ஏறு சேவடிக்கே சேங்கிறது முன்னே சொன்னோம் காலை அந்த காலை மேல் இருக்கின்ற வெடிமேல் வரை வருகின்ற பெருமானுடைய சேவடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி என்ற ராஜா எங்கேயோ பூல இருந்துகிட்டு ஊதி ஊதிட்டு கிடக்கிறியடா பெருமானை அல்லவா ஊதணும் அங்கே அல்லவா ஊதணும் என்று சொல்லி அந்த தும்பிக்கு சொல்வது போல சொல்கிறார் நானார் என் உள்ளம் ஆர் ஞானங்களார் என்னை யார் அறிவார் ஆமா திருப்பெருந்துறையில மட்டும் பெருமான் என்னை ஆட்கொண்டதாவிட்டால் நானார் எத்தனையோ மாண்புமி அமைச்சர் பாண்டி நாட்டில் இருந்தது அதுல நான் ஒண்ணு தரட்டிக்கிட்டு அதனால ஆனா நானா என் உள்ளமார் என் உள்ள என்ன பண்ணும் இருபதாம் நூற்றாண்டு தான் தேத்தர் வரைக்கும் தேத்தோம் அந்த நூற்றாண்டு தேத்தாது அல்லவா எவ்வளவு தேத்தனமோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அஞ்சாண்டுக்குள்ள புட்டுறா அப்படிங்கிற அது மாதிரி எப்படியோ அப்படிலாம் இல்ல ஆனா என்ன அமைச்சரா இருந்திருக்கோம் நான் தான் உண்டு பாண்டி நாடு உண்டு அரசன் உண்டு அதுக்கு நன்மை செய்யறது உண்டு அப்படின்னு இருக்கும் என் உள்ளமார் ஞானங்களார் வந்தே இருக்காது சுவாமி சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் இந்த ஒரு இடம் தானுங்க ஞானம்ங்கிறதுக்கு அகராதி பார்க்காம உரை சொல்லலாம் திருமுறையிலேயே உரை சொல்ல போய் அகராதி அந்த ஞானத்தை எப்படியோ சேர்க்கலா பெருமான் போற போக்குல பண்ணிட்டாரு சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அற மாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் இதை ஒத்த வரியில சொல்லணும்னா என்ன பண்ணும் பிறப்பை விடுத்தலும் திருவருளை அடைதலும் ஞானம் அவ்வளவுதான் ஒன்றை விடணும் ஒன்றை தொடணும் இதாண்ட ஞானம் போல எதை விடணும் சார் பிறப்ப எதை தொடணும் ஆண்டவனு பொய்ய இதான் ஞானம் அவர் சொன்ன பிறகு நம்ம இவ்வளவு கிளுக்கறியா இருக்குது இல்லைன்னா ஞானம்னா ஞானம் ஞானம்னு அதே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்போம் ஆமா ஆமா நம்ம ஜென்மத்தோட பிறந்ததா இல்லை எதால் அடிச்சாலும் போவாது அவ்வளவுதான் நமக்கு அறிவு பெரியவர்கள் சொன்ன பிறகுதான் அதுக்கு நமக்கு தெரியுது அருமையா விளக்குனாரு அது அது மீண்டும் வளர்க்கிறார் அந்த முன்ன சொன்ன சிவனுடைய சிந்திக்கும் திருப்பதி சிவஞானம் என்ன தெரியுமாடா அப்படின்னாரு என்னன்னாரு ஓமயிலா கலைஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கில் ஓங்கிய ஞானம்ங்கிறது என்ன தெரியுமாப்பா உணர்வறியமெஞானம் அப்படி சொல்லணும் சிவனடியே சிந்திக்கும் திருப்பரு சிவஞானமாகிய ஓமையிலா கலைஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கில் ஓங்கிய ஞானமாகிய உணர்வடிய மெஞ்ஞானம் அப்படி பாத்தீங்கன்னா இப்ப அதுக்கு ஒரு இப்பதான் இதுல கூட ரெண்டு மூணு மாசம் முன்னாடி யாரோ சொன்னாங்க பார்த்துட்டு என்னையா நம்ம சைவ சித்தாந்த சமாயத்துல நாலு ஞானம் எழுதியிருக்கிறாங்க அதுல நாலு ஞானமா இருக்குது முருவா முருவா சமாஜத்தில் வந்தானே ஆமா வந்தது நான் பார்க்கல சுவாமி நாலு ஞானம் இல்ல ரெண்டே ஞானம் தான் சிவனடியே சிந்திக்கும் திருப்பருகு சிவஞானம் அது ஓமையிலா கலைஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கில் ஓங்கிய ஞானம்ங்கிறது உணர்வுடைய விஞ்ஞானம் சொல்லப்பட்டது ரெண்டுதான் ஒன்று விடுதல் தொடுதல் அப்படின்னு என்ன சாமி ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவனடியே சிந்திக்கும் திருப்பரு அது இறைவன் ஒருவன் உண்டு அவனைத்தான் இந்த ஆன்மா சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுவது எதனால் வருகின்ற ஞானம் கலைஞானம் கலைஞானம் என்ன படிப்பதனால் கற்றதனால் ஆய பயனன்கொள் பாலறிவன் நற்றால் தொழாறு இந்த படித்ததனுடைய பயன் அது அப்ப கலைஞானத்தின் பயன் இறைவனையே நினைக்கணும் என்பது இந்த பவமதனை அற இந்த பிறப்பெண்ணும் பேதனை நீங்க திருவள்ளுவர் சொன்னாதான் நீ பிறக்கிற வரைக்கும் முட்டா போயிடான்ட்டு தாண்டி இருக்கிறாள் திருவள்ளுக்குள்ள பிறப்பென்னும் பேதனை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு அந்த அப்ப இந்த பவமதனை அற மாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் இந்த ஞானம் வர்றதுங்கிறது உணர்வறிய மெஞ்ஞானம் ஏ கடினமானது பல பேர் இந்த பிறந்ததே பெருசா இதே பெருசா கருதிட்டு போடுவான் அதனால அப்ப சிவனடியே சிந்திக்கின்ற ஞானம் கலைஞானத்தால் வருவது இந்த பிறவியினை அறுக்க வேண்டும் என்பது உணர்வறிய மெஞ்ஞானத்தால் வருவது ஆகவே சொல்லப்பட்ட ஞானம் இரண்டுதான் விளக்குனர் அதை திருவள்ளுவர் ஒரே குரல்ல பிறப்பென்னும் பேதமை நீங்க பவமதனை அற மாற்ற சிறப்பெண்ணும் செம்பொருள் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருசியானம் பக்கா ஞானத்தை ஒரு குரல் சிந்திக்கும் ஆனோர் பிரான் என்னை ஆண்டில நீல் பெருமான் மட்டும் திருப்பெருந்துறையில தடுத்த ஆட்கொண்டு ஈர்த்தன்னை ஆட்கொண்டு எந்த பெருமானாக இருந்து எனக்கு அந்த குருவருள் செய்யாவிட்டால் நானார் என் உள்ளமார் ஞானங்களால் அதை அப்படிதான் படிக்கணும் என்னை யார் அறிவா என்ன ஒண்ணுமே இல்லையா தம்பி நீங்க ஆப்பியா ஒண்ணும் இல்லாத தம்பி நான்ப்பா இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஆனேன்னு சொன்னா வானூர் பிரான் என்னை அப்படி ஆண்டதுதான் யார் ஏதேன்னு ஒன்று ரெண்டு இருக்குமானா அது ஆண்டவனுச்சார் இருந்தானாலே நாளே திருப்பனந்தாள் இப்படி இருந்தாலே ஆண்டில மதிமயங்கி ஊனார் உடைதலையில் உண்பலிதேர் அம்பலவன் மதிமயங்கி ஊனார் உடைத இங்கே மிகப்பெரியவர்களும் தவறு செய்த இடம் இந்த இடம் மறந்துடக்கூடாது நான் பேர் சொல்லல எழுதியிருக்கார் முறை கொஞ்சம் தவறிட்டார் மதிமயங்கிங்கும் போது இறைவன் மதிமயங்கின்னு எழுதிவிட்டார் என்ன பண்ணிட்டாரு ஊனார் உடைதலையில் அது பிரம்மகபாலத்துல போய் அல்லவா ஊனார் ஊன்னு தசையெல்லாம் இருந்ததுக்கு உடை தலை மண்டையோடு உடைந்த தலை அதுல போய் உண்பலி தேர் சாப்பிடுறது தேர்தான் யாரு சிவ சிவ வாயில ஒரு அஞ்சாறு ஒண்ணு தண்ணியை குடிக்கணும் சிவபெருமான் மதிமைங்க எவ்வளவு கொடுமையான தவறு தெரியுமா இதை விட நீ தொடாம இருந்திருக்கலாம் யாருடைய தலைன்னா மதிமயங்கியனுடைய தலை யாரு பிரம்மனுடைய தலை இவர் மதிமயங்கி இல்லை மதிமயங்கி ஊனார் உடை தலையில் ஏன்னா பிரம்மனுக்கு ரெண்டும் கண்டாம பெயர் சொல் அல்லவா பெயர் சொல் அதாவது அறிவு ஏன்னா பாருங்க முருகப்பெருமான் இருந்தாரு இவன் பாருங்க வரைச்சு போனார் ஏன் இந்த சின்ன பிள்ளைகிட்ட நமக்கு என்ன பெரிய பணிவுன்னு யார் வீட்டு பிள்ளது சிவக்கோணம் இல்ல போச்சு தம்பி பார்த்தது அங்க யாரு போறது பாடியாரும் சொல்லுவாரு என் நாலு முகம் இங்க வா உன்னை ஆறு முகம் கூப்பிடுதும் அவர் அவர் விட்டது அவர் விட்டு கந்தபுராணம் சொன்னார்னா இந்த விட்டு விட்ட வந்துடும் எங்க பண்ணணும் ஏன் இது மாதிரி ஏன் நாலு முகம் ஆறுமுகம் கூப்பிடுது அதனுடைய ஏன்னா அதுக்கு நாலாம் இதை ஆறாம் அப்படி கூப்பிட்டுது கூப்பிட்ட உடனே என்ன செய்தது என்ன நீர் யாருனார் நான் பிரமன் எல்லா உயிரிலையும் அப்படி உடம்பு எடுத்து படைத்தற்குரிய வேதம் வருவோம் பெரிய வருமி அப்படின்னார் எங்கே சொல்லும் ஓம்னு அப்படி ஆரம்பிச்சுதான் நிறுத்து அதுக்கு என்ன பொருள்னாலும் ஓம்னு சொல்லிதான் மந்திரம் சொல்லணும் ஆனா ஓம்னு சொல்லவே நம்முடைய முருகனுடைய அஷ்டோத்திரத்துல கூட அல்லவா அதெல்லாம் நட்டு பண்ணணும் நாங்க அப்ப பின்ன இவ்வளவு தலகனமா போகுது அப்படின்னு அல்லவா உடனே ஒரு ஆள் போய் சிறையில தள்ளார் சிறையில் தெளிப்பு படைப்பு தொழிலை அடியேன்னு பாத்துக்கிறேன் எதையும் தாங்கும் இதையும் அப்படி இப்படி எல்லாம் செய்வார் அதே போல அதாவது சிறு சிறு காரியங்களை செய்துட்டு அப்புறம் பெரிய காரியமா கஷ்டப்பட்டு அது அது மாதிரி பிரம்மனுக்குரியது அதனால் மதிமயங்கி பிரம்மாவுக்கு அறிவு அவ்வளவு சரியா வேலை செய்யறது இல்லை இந்த மாதிரி அடிபட்டு அடிபட்டு போச்சு அவருடைய ஊனார் உடைத்தலையில் அந்த பிரம்ம கபாலத்துல உண்பலி பேர் அம்பலவன் என்று உரை செய்துட்டா சரியா இருக்குது அவர் இந்த ஊனார் உடைதலையில் சாப்பிடுவது மதிமயங்கியத்தனம்னா சிவசிவ வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் முனைவன் கண்டது முதநூலாகும் இது இரண்டாவது குரல் கற்றதனாலாய பயன் வால் அறிவன் வால் அறிவன் தூய்மையான அறிவனை உடையவன் அல்லவா இறைவன் இல்லைன்னா இறைவன் அல்ல நம்ம போல ஒரு ஆள் வாங்க சார் நீ உட்காருங்க அப்படின்ட்டு அப்படிப்பட்ட தூய்மையான அறிவுடையவனை போய் மதிமைங்கன்னு சொல்லாம அதாவது அதனாலதான் ரொம்ப பெரியவங்களும் ரொம்ப சின்ன பண்ணி விடுறாங்க ரொம்ப கடினமான தப்பு இது யாரும் பொறுத்துக்க முடியாது ஆண்டவனை போய் திருவாசத்துல போய் அது மணிவாசம் சொல்வாரா மதிமயங்கின்னு வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகண்ட நுண்ணியணி வேதங்கள்லாம் கூட பெருமானி பெருமானி என்று சொல்லுமே தவிர ஆனா அந்த வேதங்களுக்கு அப்பாற்பட்டு ஆழ்ந்து அகன்ற நுண்மிழனே என்று இப்படி சொல்லுகின்ற பெருமானா சிவசிவ அந்த சொல்ல சொல்லக்கூடாது அதனால மதிமயங்கியாக இருக்கிற பிரமணது உடைதலையில் உண்பலிதே ரம்பளவன் தேனாரமுதமே தேனார் கமலமே சென்றூதாய் கொத்தும்பி தேன் பொருந்திருக்கிற அந்த தாமரை போன்ற திருவடி இருக்கே அந்த திருவடிக்கே நீ ஊதுப்பா மற்ற ஊதாது அப்படின்னு தினைத்தானே உள்ளதோர் பூவினில் தேனும் மணி பன்னெண்டாயிரத்தி நிறுத்திடலாமா உள்ளதோர் பூவினில் தேனுண்ணாதே நினைத்தொரும் காந்தோறும் பேசுந்தொரும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்ளக ஆனந்த தேன் சொரியும் குளிப்புடையானுக்கே சென்றுதாய் கொத்தும்பி என்ற ராஜா நீ ஊது ஊதுன்னு ஊதுறிய ஊதி ஒவ்வொரு பூனையும் எவ்வளவு இருக்குது தேனு இவ்வளவு ஊண்டு இருக்குது இந்த இவ்வளவு ஊண்டு தேனுக்கு ஒரு மணி நேரம் ஊதுற ஏண்டா ராஜா கடுமையான முயற்சி செய்து சின்ன பயன் காண்றதாவது சின்ன முயற்சி செய்யணும் பெரிய பயன் காணணும் அதானே வேணும் ஆமா அப்படி கண்டியா இல்லை என்ன எத்தனை பூவில் ஊதுன அஞ்சு பூவில் என்ன இருந்தது தூளு உண்டு அது தஞ்சை மாவட்டம் ரவையும் உண்டு ரவை உண்டு ரவை எவ்வளவு இருக்கும் ஒரு ரவை உண்டு தேன் தான் சாப்பிட்டேங்க ரவை உண்டு அது தஞ்சை மாவட்டத்தில் வந்த மாதிரி பேச்சு இப்போ இப்போ அதெல்லாம் விட்டு விட்டாங்க அப்படியா ரவை உண்டு தேன் சாப்பிட்டேன் அஞ்சு அஞ்சாறு பூல ஊதி ரவை உண்டா சாப்பிடுறது ஆமா இனிமே அப்ப வேணாண்டா தினைத்தனை உள்ளாதோர் ரவை உண்டுன்னு சொல்ல திணைத்தனைன்னு அவர் திணைத்தனை திணை அளவு இருக்கிற அந்த தனை அந்த அந்த அளவு இருக்கிற உள்ளதோர் பூவி தேன் உண்ணாவே இந்த பூவை ஊதிக்கிட்டு உண்டு தேனுக்கு அப்படி போராடுறது அப்படின்னாரு என்னமோ அப்படியே போராடி காலம் தள்ளி விட்டேன் அப்படின்னாரு இனிமே வச்சுக்கோ இன்னும் என்ன தேதி நாலு நாலு ரெண்டாயிரத்தி ஒண்ணு கேட்கிற இடம் அண்ணாமலையான் அடிக்கமலத்தில் இருந்து முன்னாலே சுப்பிரமணிய மூர்த்தி அருமையா வள்ளி தேவாயனோட இருக்கிறாங்க அதனால மறந்துடாம இருப்பியா இருக்கிறேன் இனிமே அப்படி ஓதப்படாது என்ன எப்படிப்பட்ட நினைத்தோறும் நினைத்தாலே இன்பம் தரணும்டா தேன் வரணும்டா அரே நினைத்தோறும் கான் தொறும் தொறும்னு என்ன அர்த்தம்னு கேட்டா தொறும் என்று வந்த இடைவிடாமை பொருட்டுன்னு அர்த்தம் இடைவிடாம விடாமல் அர்த்தம் ஆமா பரிமையாளர் தொரும் என்பது இடைவிடாமை பொறுப்பு பரிமையாளர் சிங்கங்கள் இருந்துச்சு அதை படிச்சா போதுங்க இந்த முண்டங்கள் ஒண்ணு ஒரே எழுதுவான் நான் ஒரு முண்டமும் ஒரே எழுத்துக்கு அன்பிட் தகுதி இல்லை ஓ அறிவில் இருக்கிறத யோகியதையா படிச்சு சொல்லுகடா புண்ணியவான்களா அதான் சொல்றோம் அதனால நிலைத்தோறும் நினைத்தோறுனா இடைவிடாமை அர்த்தம் என்ன அர்த்தம் நினைத்து கொண்டே இருக்கணும் நினைத்தோறும் காண்தோறும் கண்டு கொண்டே இருக்கணுமா பேசுந்தோறும் பேசிக்கிட்டே இருக்கணும் பேசில்தான் ஈசனி எந்தாய் எந்த பெருமானி என்றென்றே பேசி பேசி இவ சிவ அவரே விளக்கம் அவரே விளக்கம் அதனால அப்படி இருக்கணும் நினைத்தோறும் காந்தோறும் பேசும் தோறும் நேரம் ஆயிட்டு சார் பன்னெண்டு நாற்பது எப்போதும் இல்லைன்னா போயிருப்பாருன்னு கொஞ்சம் தூரம் எப்படியோ இந்த அலாம் பன்னெண்டு நாற்பதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு எப்போதும் எப்படி செய்யணும் அனைத்து எலும்பு உண்ணக ஒரு எலும்புல இருக்கிற எலும்பு அப்படியே அனைத்து அப்படி உள்ளத்தை நிகழ்ணும் தானே அனைத்து எலும்பு உள்ளக என்ன தேனுது அந்த தேன் வந்து கொம்பு தேன் அது இந்த பூ தேன் ஆனந்த தேன் சொரியும் யாருங்க அது குனிப்புடையானிக்கு ஒரே அடையாளம் ஒரு காலம் தூக்கி வச்சிருப்பார் ஒரு காலம் ஊண்டி வச்சிருப்பார் ஒரே ஒரு ஆள் தான் வேற யாருமே இல்லை யாரு கூத்த பெருமாள் அந்த குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கொத்தும்பி அதுக்கு போய் ஊதணும்னா நீ நிறைய தேன் சாப்பிடலாம் நினைச்சால தேண்டா பார்த்தா தேனு பேசினா தேனு இங்க போய் ஊதுனா தானே அது உண்டு ரவை உண்டுங்கிற இனிமே அந்த பூ போகாம இருப்பா ஆமையா வணக்கையா நன்றியா இனிமே அந்த பூவே போக மாட்டையா அப்படின்னு ரொம்ப அருமையான பாட்டுகள்லாம் புனிப்புடை அணுக்கே சென்றுவதாய் கோத்தும்பி நல்ல பாட்டு இதெல்லாம் ஒரு காலத்துல இந்த பாட்டுலாம் சாதாரண திருவாசம் படிச்சு அந்த பாட்டுலாம் மனசுல இருக்கும்னு பேர் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என் அப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி இந்த என்னையும் போது ஊதாமூர்த்தியர் பாடும்போது ரொம்ப அழுத்த முடியாது ஏன்னா அவங்க அந்த மோகனம்னா மோகனம் கெட்டு போடும் ஆனா பொருள் உணர்ச்சி நீ பாத்தீங்கன்னா என்னையும் நாட்கொண்டருளி அந்த உண்மை அப்படின்னு அவர் ஏன்னு கேட்டா கண்ணப்பனுடைய அன்பை பார்த்துட்டு அந்த அன்புக்கு இணையா நான் இல்லை என்னையும் நாட்கொண்டியப்பா அப்படிங்கும்போது இந்த என்னையும் ஒரு அப்படி கீழே எழுத்துக்கிட்டே போகணும் ஏன்னா அவருடைய அன்பு அங்கே என்னுடைய அன்பு எங்கே ஆனா என்னையும் ஆட்கொண்டிய என்று அந்த நன்றி உணர்வோடு போட்டுகிறோம் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை பார்த்தீங்களா எவனாலும் பட்டிமன்றம் போட ஆரம்பிச்சிட போறான் அன்பில் சிறந்தவர் யார் அப்படின்னு சொன்ன மக்கள் பயில ஏற்கனவே தீர்ப்பாயிட்டது எது கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இல்லை போடான்ட்டு யார் சொன்னது நீ பட்டிமன்றம் போடாதரா மக்கு பயில கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை என்று யார் முடிச்சுட்ட ஒரு அருளாளரை இன்னொரு அருளாளர் முடிச்சுட்டது அதுக்கப்புறம் சிட் உட்காரு அன்பின்மை கண்டபின் அப்படி ஒரு முடிந்த முடிவான அன்பை செய்தவரை ஆட்கொண்ட நீங்கள் என் அப்பன் என்னை ஆட்கொண்டார்லவா அதனால அவர் யார் என் அப்பன் எங்க அப்பா எம்பிரான் தான் தலைவன் முதல்ல அப்பான்னு சொன்னார் இல்ல எங்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கவங்க இல்ல நாதன் தாழ் வாழ்க நாதன் தலைவன் இல்லவா நாதன் தாழ் வாழ்க என்று சொன்னாரு அல்ல என்னுடைய அப்பா இல்ல எனக்கெல்லாம் தலைவன் என்னப்பன் எம்பிரான் அப்புறம் என்ன சொன்னார் என்னப்பன் ஆமா என் ஒப்பில் என் ஒப்பில் எனக்கு தந்தையா இருக்கிற பெருமான் என்னையும் ஒப்பிட்டு பார்த்தா யாரோட கண்ணப்பரோட ஒப்பிட்டு பார்த்தா அவர் எங்கேயோ இமயமலையினுடைய சேரம் நான் எங்கேயோ மானசரோவரில் கிடக்கிற கீழே கிடக்கிற நண்டு நத்தை அப்படின்னு மானசரோவர் அது கீழே என் ஒப்பில் அந்த ஒப்புமை நாம் இருக்க ஒப்புமே ஆக மாட்டேன் இருந்தாலும் என்னையும் ஆட்கொண்டருளி என்னையும் ஆட்கொண்டாரே ஆட்கொண்டது மட்டுமல்ல வண்ண பணித்து அழகாக நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் இப்படி எல்லாம் செய்தார் செய்துவிட்டு கொஞ்ச நாள் இருப்பா நீ மீண்டும் அங்க வரலாம் என்று சொல்லி வண்ண பணித்து என்னை வா என்றவான் கருணை கொஞ்ச காலம் இருந்து பின்னர் வருப்பாப்பா என்ற வான்கருணை சுண்ண பொன் ஈட்டற்கே சென்றூதாய் கொத்தும்பி சுண்ண பொன் ஈட்டனர் சுண்ணம்னு என்ன நிறம் பொருந்தி இருக்கும்படியான என்ன நிறம் வெண்மையான நிறம் இல்லைன்னு தென்னீர் அணிந்திருப்பாராம் இந்த சுண்ண பொன் ஈட்டற்கே சென்றூதாய் கொத்தும்பி அரச வண்டே எங்கெங்கயோ யாரையோ ஊதுகிறியப்பா உன் வாயினால கண்ணப்பறை ஊதுப்பா கண்ணப்பறை ஊதுப்பா அவர் தான்ப்பா பெரிய அடியவர் பெரிய ஞானி என்று வேந்து எங்க பெருமானையும் கண்ணப்பருக்கும் சென்று ஊதாய் பொத்தும்பி சென்று நீ பாடுப்பா என்று சொல்லி ரொம்ப அருமையா சொல்றார் கண்ணப்பரை அப்படி அழகாக குறித்த பெரியவர் இந்த இடத்துல அடுத்தது சொல்றார் அத்தேவர் தேவர் அவர் அவர் தேவர் என்றிங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே இது அவர் காலத்துல கூட இல்ல இப்பதான் புலம்பர பூதம் ஆமா ஆமா ஆமா இப்ப என்னன்னா எங்க சாமியை சரணையா அப்ப போடலாமா இது இங்க போடலாமா இங்க போலாமா அங்க போலாமா என் நான் கெடுத்தா கெடு இங்க போ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஆளை இது பண்ணி போறவன் இது கட்டிக்க என்ன என்ன மாலை மாலை போட்டுக்க என்று சொல்லி நாலு நாங்க எடுத்துதா நாலு தரம் திருப்பி போட்டு வந்துடும் பொட்டாசி நாலு சனிக்கிழமை இருக்குல்ல போயிட்டு வந்துடும் பாரு அப்படின்னு இன்னொருத்தர் இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம்ப்பா நம்ம இது என்ன மறு மருவத்தூர் மேற்பருவத்தூர் போப்பா கண்கண்ட கலிகண்ட தெய்வம் என்று இப்படி அத்தேவர் தேவர் பத்தியா அவர் தான் நமக்கெல்லாம் தலைவர் அவர் தேவர் இல்லப்பா இவர் தான்ப்பா தேவர் என்று இங்கன் பொய்த்தேவு பேசி இவையெல்லாம் இந்த இவங்கெல்லாம் பொய்த்தேவுன்னு பெருமானை நோக்க இவங்க எல்லாம் பொய் அவனுடைய அருளால் தோன்றியவர் இந்த மாதிரி இப்படி பொய்மையான அந்த உலகத்துல இப்படி அதுதான் அங்க போலாமா இப்படிதான் தேவலாமா இங்க போனா நமக்கு நல்லது வந்துருமா அங்க போனாலும் வந்துருமா அலையாதீங்கப்பா புலம்புகின்ற பூதகலத்தே விளம்பிக் கொண்டிருக்கிற இந்த உலகத்துல பத்தேதும் இல்லாது பத்து ஏதும் பத்துங்கிறது பற்றுங்கிறது பத்துனாச்சு எந்த பற்றுக்கோடும் இல்லாது எனக்கு இப்ப எனக்கு எந்த பற்றுக்கோடும் இல்லாது என் பற்ற அப்ப எந்த பற்றுக்கோடும் இல்லாமல் என்னுடைய பற்றை நீக்கினானாம் யாரு பெருமான் அப்ப என்னென்ன பற்றுக்கோடு பற்றுக்கோடு இருந்தது அப்படின்னு என்னென்ன பற்றுக்கோடு அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதர ஒன்றரும் இப்படி எல்லாம் மேல பற்றுக்குல்ல இப்படிப்பட்ட பற்றுக்கோடு எதுவும் இல்லாமல் எல்லாம் நீயே ஆக எல்லாம் அது அந்த மாதிரி கூட வேற யாரும் பாடலீங்க அப்பன் நீ அம்மை நீங்கிற பாடு இருப்பாருங்க எனக்கு எல்லாம் நீ தான் பெரும்பாலும் அப்பா நீ அம்மை நீங்கிறது எல்லாரும் பாடிப்பாங்க ஐயனும் நீ ஐயன்கிறது குரு ஆமா அன்புடைய மாமனும் மாமியும் என்ன தனக்கு மாமா மாமிங்கிற பேச்செல்லாம் நடந்திருக்குது ஏன் ஆவணி மாதம் கல்யாணம் வச்சிருந்தாங்க அதனால என்னம்மா உங்க மாமா நல்ல பெரியவர் நல்லா சிவபூஜை சொல்லணுமா சொல்லியிருப்பாங்க உங்க மாமி பதூசமா கவலையே படாதமா பெத்த பொண்ணு மாதிரி வச்சிருப்பாங்க என்றெல்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த மாமனும் மாமியும் கூட இல்லையா அந்த அந்த பாப்பாவுக்கும் வாய்க்கல அதனாலதான் எனக்கோ என் தமக்கைக்கோ எல்லாம் நீ தான்ப்பா அப்படின்ட்டு அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் என்ன அளவில் என்ன என் மனைவி நீ எங்க அக்கா அளவில் என்ன கணவன் நீ ஒன் பொருளும் நீ ஒன் பொருளுங்கிறது என்னது பிள்ளைன்னு அர்த்தம் இங்க பொருளுங்கிறது சில்லறை இல்ல ஏன் தம்பொருள் என்ப தம்மக்கள் அவர் பொருள் தந்தம் நிலையானவர் திருக்குறள் அது பெரு பொருளுங்கிறது மக்களை குறிக்கலாம் அப்ப